திருச்சிற்றம்பலம் திருமாளிகை தேவர் தில்லையில் அருளிய திரு இசைப்பா ஒன்பதாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சொல் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளருள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே இடர்கெடுத்தென்னை ஆண்டு கொண்டென்னுள் இருட்பிழம்பர எரிந்தெழுந்த சுடர்மணி விளக்கின் உள்ளொளி விளங்கும் தூயனர் ஜோதியுள் ஜோதி அடல் விடை பாகா அம்பல கூத்தா அயனொடு மாலறியமை படருளி பரப்பி பரந்து நின்றாயை தொண்டனேன் பணியுமா பணியே தற்பரம் பொருளே சசி கண்டா ஷி கண்டா சாம கண்டா அண்டவானாம் நற்பெரும் பொருளாய் உரை கலைந்துன்னை என்னுடை நாவினால் நவில்வார் அற்பனென்னுள்ளத்து அளவிலாவுன்னை தந்த பொன்னம்பல தாடி கற்பமாய் உலகாய் அல்லையா தாயை தொண்டனே கருதுமா கருதே பெருமையெற்றிருமை பெண்ணோடு ஆணாயின் பிறப்பு இறப்பு அறுத்த பேரொழியே கருமையின் வெளியே கயற்கணாலிமவான் மகள் உமையவள் களை கண்ணே அருமையின் மறை நான் கோலமிட்டடற்றும் அப்பனே அம்பல தமுதே ஒருமையேற் பல போக்கு உருவின் நின்றாயை தொண்டனேனுரை குமாருரையே கோலமே மேலை வானவர் கோவே குணங்குறியிறந்ததோர் குணமே காலமே கங்கை நாயகாயங்கள் காலகாலா காமநாச ஆலமே அமுதுண்டு அம்பலம் செம்பொன் கோயில் கொண்டாடவல்லானே ஞாலமே தமியே நற்றவத்தாயை தொண்டனேன் நணுகுமான நணுகே நீரணி பவள குன்றமே நின்ற நெற்றி கண்ணுடையதோர் நெருப்பே வேரணி புவன போகமே யோக வெள்ளமே மேருவில் வீரா ஆரணி சடயம் அற் புத கூத்தா அம்பொன் செய்யம்பலதரச ஏரணி கொடியோ ஈசனே உன்னை தொண்டனே நிசையுமாரிசையே தனதன்னல் தோழா சங்கராசூல பாணியே சாணுவே சிவனே கனகனல் தூணே கற்பக கொழுந்தே கண்கள் மூன்றுடையதோர் கரும்பே அனகனே குமார விநாயக ஜனக அம்பலத்தமரசேகரனே சேகரனே நுணக்கழல் இணையன் നെഞ്ചിനുളിനിത கருமானுகரே திரம்பிய பிறவி சில தெய்வ நெறிக்கே திகைக்கின்றேன் தனை திகையாமே நிறம் பொன்னும் இன்னும் நிறைந்த சேவடி கீழ் நிகழ்வித்த நிகரிலாமணியே அறம்பல திறங்கண்டு அருந்தவர் கரசாய் ஆலின் கீழிருந்த அம்பலவா புரஞ்சமண் புத்தர் பொய்கள் கண்டாயை தொண்டனின் புணருமா புணரே தக்கனல் தலையும் எச் செவந்தலையும் தாமரை நான் முகந்தலையும் ஒக்க விண்டுருள ஒன் திருப்புருவம் நெறித்தருளிய உரு திறனே கணி புலி தோல் ஆடை மேலாட ஆட பொன்னம்பல தாடும் சொக்க கனேயவர்க்கும் தொடர்வரியாயை தொண்டனேன் தொடருமா தொடரே மடங்கல் வாய்க்கனகன் மார்பு கிண்டானுக்கு அருள் புரி வள்ளலே மருளார் இடங்குள் முப்புறம் வெந்து அவிய வைதிகத்தேர் ஏறிய ஏறு சேவகனே அடங்க வல்லரகன் அருள் திருவரை கீழ் அடர்த்த பொன்னம்பல தரசே விடங்கொள் கண்டு விடங்கனே உன்னை தொண்டனேன் விரும்புமா விரும்பே மறைகளும் அமரர் கூட்டமும் மாட்டாது அயன் திருமாலொடு மயங்கி முறை முறை முறையிட்டு ஓர்வரியாயை மூர்கனின் மொழிந்த புன்மொழிகள் அரை கழல்லரன் சீர் அறிவிலாவெருமை சிறுமையில் பொறுக்கும் அம்பலத்துள் நிறை தரு கருணா நிலையமே உன்னை தொண்டனே நினையுமா நினையே சிற்சபை சுவாமி ஆனந்த நடராஜமூர்த்தி அம்பிகை சிவகாம சுந்தரி மூலஸ்தானம் ஸ்ரீமூலநாதர் அம்பிகை உமா பார்வதி திருச்சிற்றம்பலம்